திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கழுமலம் திருச்சிற்றம்பலம் உற்றுமை சேர்வது நீயினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பது பணியே அமரர்கள் செய்வது உன் பணியே பெற்று முகந்தது கந்தனையே பிரமபுரத்தை முகந்தனையே சதி மிக வந்த சலந்தரனே கொள் சலந்தரனே அதிரொளி சேத்திகீரி படையால் மதி தவழ்வேற்பது கை சிலையே மறுவிடமேற்பது கை சிலையே விதியினேட்ட விரும்பரனே வேணுபுரத்தை விரும்பரனே காதமர திகழ் தோடினே காணவனாய் கடி தோடினே பாதமதார் கூற்று உதைத்தனே பார்த்தன் புடலவ் புதைத்தனே தாதவிழ் கொன்றை தரித்தனே சார்ந்த வினைய தரித்தனே போதமரு உரை பொருளே புகழியமந்த பரம்பொருளே மைத்திகள் நஞ்சுமிழ் மாசுணமே மகிழ்ந்தரை சேர்வது மாசுணமே மெய்துடல் பூசுவர் மேன்மதியே வேதமதோதுவர் மேன்மதியே பொய்த்தலையோடோரோ மகத்தமதே புரிஷடை வைத்தது மகத்தமதே வித்தகராகிய வெங்குருவே விரும்பிய மந்தனர் வெங்குருவே உடன் பயில்கின்றனன் மாதவனே உரு பொறி காய் திசை மாதவனே உரு பொரு காய்ந்திசை மாதவனே திடம்பட மாமரை கண்டனே திரிகுணமேவிய கண்டனனே படங்கொள்ளரவரை செய்தனே பகடுரி கொண்டரை செய்தனே தொடர்ந்த துயரு கோரு நஞ்சிவனே தோணிபுர தூரை நஞ்சிவனே திகழ் கையதும் போகை தங்கழலே தேவர் தொழுவதும் தங்கழலே இகழ்பவர் தாமொரு மானிடமே இருந்தனோவோடெழில் மிக மகானிடமே நீர் கொழு மஞ்சடையே மின்னிகர்கின்றது மஞ்சடையே தகவிர தங்கொள்வர் சுந்தரரே தக்கதரையுரே சுந்தரரே ஓர்வரு கண்கள் இணை இணைக்கையலே உமையவள் கண்கள் இணை இணைக்கையலே ஏர்மருவுங்கழ நாகமதே எழில் குழுதாசன நாகமதே நீர்வரு கொந்தள கங்கயத்தே நெடுஞ்சடை மேவிய கங்கயத்தே சேவரு யோகத்தீயம்பகனே சிரபுரமேய தியம்பகனே இண்டு தோயிலம ரப்பினே இருங்கணிடந்தடி யப்பினே திண்டுலரும் பரி சக்கரமே திகழ் தொழி சேர்வது சக்கரமே வேண்டி வருந்த நகைத்தலையே மிகைத்தவரோடு தகைத்தலையே பூண்டனர் சேரலு மாபதியே புறவமர்ந்த உமாபதியே நின்மணிவாயது நிழலையே நேசமதானவர் நீழலையே உன்னிமன தெழு சங்கமதே ஒளியதனோடு சங்கமதே கன்னியரை கவருங்களனே கடல் விடமுண்ட கருங்களனே மன்னிவரை பதீம் ஷண்பயதே வரிவயன் மல்லி ஷண்பயதே இலங்கையரகர் தமக்கிரையே இடந்து கையிலை எடுக்கிறையே புலன்கள் கேடவுடன் பாடினே பொறிகள் கேடவுடன் பாடினே இலங்கிய மேனி இரவணனே ஏது பெயரும் ராவணனே கலந்தருள் பேற்றது மாவசியே கழியர நடி மாவசியே கண்ணினிகள் புண்டரி கத்தினே கலந்திரே புண்டரே கத்தினே மண்ணிகழுபரி சீனமதே வானகமே வகை சேனமதே நன்னியடி முடி ஏதலரே நளிர்மணி சோலையில் எய்தலரே பண்ணியல் கோச்சே பசுபதியே பசுமிக ஊர்வர் பசுபதியே பருமதில் மதுரை மண் அவையெதிரே பதிகமதேழுதிலை அவை அவையதிரே ஒரு நதியிடை மீசை வரு வருகரனே வசையொடு மலர் கேட வரு வருகரனே கருதலில் இசை மூரல் தருமருளே கழுமலம் அமரேரை தருமருளே மருவிய தமிழ் வீர கனமொழியே வல்லவர் தம்மிட திடமொழியே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்